ஹதீஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரண தருவாயில் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தபிருல்லாஹ் வ அதூபி இலஹி என்று அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள் புகாரி எட்டு ஒன்று ஏழு முஸ்லிம் நான்கு எட்டு நான்கு துவாவின் பொருள் அல்லாஹுவை தஸ்மி செய்கிறேன் அவனை புகழ்கிறேன் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கோருகிறேன் மேலும் அவனிடமே பாவம் இஞ்சி தேடுகிறேன்